श्रीशैलेतयामात्रम् दीपत्यादिगुणान्नवधीन्द्रप्रवणम् वन्देर्यजामादरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नादयामुणमध्यमापदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराय गुणित्यमच्युतपदाम् अस्मद्गुरोर्भगवतोऽस्य चरणादरणम् प्रपद्ये मातापिकाय हृदयस्तनया भूदेव मदन्वया குலோபிராமம் தீமத்வதங்கிரீகுல புதந்தரஸ்த மகதாத்வே பட்டணாதி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டதென்றோள் மணிமகனா உன் சேவடி செவ்விதிருக்காப்பிரியோமாடம் ஆயிரம் பல்லாண்டு மணிவாய் நின் வாழ்கின் நமங்கையம் பல்லாண்டு மணிவார் சோதி வளத்துறையர் சுடலாழியம் வல்லாண்டு படைபார் பக்க முழங்க அப்பாஞ்சலனியமம் வல்லாண்டு வல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலதோடி நூறாயிரம் பல்லாண்டறிந்தோள் மணிமன்னா ஒன்றே மணி செவ்விதிருக்காப்பு அடிவாய் நின்மலமார்பினில் பாடுகின்ற மங்கையம் வல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறைய சுடராடியம் வல்லாண்டு படைவார் பக்க முழங்க அப்பாந்த சன்னியமம் பல்லாண்டு அழாட்பட்டு உள்ளீரே வந்த வண்ணம் மனமங்கண்ணே கொண்டேன் குழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினை புகழட்டோம் படிப்பினோம் நாங்கள் கதர்வாழ் இலங்கை பாழாளாக படைபொருளானுக்கு வந்து எங்கள் குலாம் புகழ்ந்து கூறுமணமுடையீர்கள் பரம்பொழி வந்துள்ள கூடுமினால் நகரமம் நன்கரியா நமோ நாராயண பாடு மணமுடை பத்தருள்ளேர் வந்து பல்லாண்டு கோருமினே குளத்து கதிபதியாகி அசுரையார் கதரை இந்த குளத்தை எடுத்து களைந்தார் இருடி சந்தனக்கு குளத்திருள்ளே வந்தடிலுணரு ஆயிரநாமம் சொல்லி பண்டை குளத்தை தவிர்த்து பல்லா ஆயிரத்தான் தந்தை தந்ததம்மோத்தப்பன் ஏழ்படி நாள் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம் அடித்தவனை பந்தன வீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதுமே திகழ் திரை சக்கரத்தில் கோயில் புரியாளே ஒத்துண்ட நின்று குடிகுடியாட்சிகின்றனை ஆயிரந்தோறும் பொருள்பாய சுழற்றியாடி வல்லானுக்கு பல்லாண்டு கையடை காயம் கழுத்துக்கு போடு காதுக்கு குண்டலமையுடல்லார் பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு ஒருவனே பெருமாள் உடுத்து சூடி களைந்தன சூடிமை திருவோணத்திருவிழவேல் படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோரது பெருமான் உந்தனக்கரியோம் என்றெடுத்து அடியோங்கரடி குடில் இருபத்தைந்தது திருமதுரையில் சிலை குணித்து ஐந்தலைய பைனாக தலை உன்னை பல்லாண்டு கூறுதுமில்லா அணிகோட்டியர்கள் அபிமானதும் கண் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழபடிகள் நமோ நாராயணா நாமம் பல பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே ஆண்டென்ன பவித்திரனை பரமேட்டியை சார்ந்த வேண்டும் பில்லாண்டான் தன்னை வில்லிபத்தோர் விட்டுதித்தன் விரும்பியதொள் ஆண்டனவின் நுழைப்பார் நாராயணாயவெண்ணாண்டம் நாராயணாயவெண்ண பல்லாண்டம் பரமாத்மனை பல்லாண்டன பரமேட்டியை சாங்கவென்னும் தன்னை வில்லிபத்தோர் விட்டு தன் விரும்பிய சொல்லான் உரைப்பார் நமோ கண்ணன் கேசவன் நம்பிரந்த சொன்னான் கண்ணன் திருக்கோட்டையோர் கண்ணன் கேசவன் நம்பிரந்த செங்குத்தான் என்பாடுவார் வர பல்வரை கொக்கனென்று ஆடுவார் வர ஆடித்தாய் பாடி எழுத்தீருடை பின்னவிரன் கருணை வாழ்கையர் நன்னாகத்தூரணங்கோங்கள் அவிழத்திழைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயவரே கோட கொழுமழு அண்டினர் பரியோடை சேனத்தரமுள்ளை அரும்பண்ண வல்லினர் அண்டர் வேண்டேன் ஐயமாட்டி பசிஞ்சு மஞ்சளாயனாவழித்தாருக்கு அங்காங்கிரா வையமேடங்கண்டாள் பண்புடை பாலகன் யாரும் கடந்த இரண்டாள் எத்திரையர் செயமரங்கோடி தேரமாமலை தாங்கி அமைந்தனை உத்தானம் செய்து உகந்தனாயிரக்கில் கிழிய உதைத்திட எடுத்து கொள்கில் உலகத்தை வாங்கிடம் விழிக்கலாமையால் நான் மெழிந்த நன்றார் சோழ் திருக்கோட்டியோர் மன்னனாரவன் நம்பி பிறந்தமைகள் விட்டதைத்தான் விரைத்தான் இப்பண்ண பாடல் வந்தார்க்கு இல்லை பாவமே சோழ் திருக்கோட்டியோர் மன்னனாரணன் நம்பி பிறந்தமை விட்டுத்தான் விரைத்தார் இப்பண்ணுவாள் வல்லார்க்கு இல்லை பாண்டமே பலகோடி நூறாயிரம் அல்லாண்டோள் மணிவண்ணா புன்சேபடி பல்லாண்டு படிவாயினி குணமார்கள் வாழ்கின்ற மங்கையம்பல்லாண்டு படிவான் சோதி முழங்கு அப்பாஞ்சதன்னியமம் பல்லாண்டு रामानुजार्य दिव्याज्ञा प्रतिभादुरमज्ज्वला गन्धव्यापिनी भूयात् सङ्गीरोगनिगैषणे श्रीमन्न श्रीरङ्गश्रियमणवत्रवा अनुधिनम् सम्बद्धया श्रीमन् श्रीरङ्गश्रियमणभद्रवा अनुधिनम् सम्बद्धया नमः श्रीशैलनाथाय कुन्दीनगरजन्मने प्रसादत्त परमप्राप्य कैङ्कर्यधारिणे श्रीशैलदयापात्रम् देवत्यादि குணார்ணவ யதீந்திரப்பிரவணம் வந்தே மாதரம் முனே வாழிதிருவாய் மொழிப்பிள்ளை மாதவால் வாழ மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய் மொழி பொருளை மாநிலம்பரி உரைக்கும் சேர் வாழிய சுந்தரத்திலே தோணி வாழிய கையிலே வாழிய